திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திரு இன்னம்பர் திருச்சிற்றம்பலம் பின்னவர் மகுட கோட்டி இடைந்த சேவடியர் போலோ பெண்ணொருபாகர் போலோ பேடலியானர் போலோ வண்ணமாலையனும் காணா மால்வரை எரியர் போலோ எண்ணொரு மாநேகர் போலோ இன்னம்பரீஷனாரே பண்ணிய மறையர் போலோ பாம்பரையுடையர் போலோ துண்டிய சடையர் போலோ தூமதிமத்தர் போலோ மன்னிய மழுவர் போலோ மாதிடம் மகிழ்வர் போலோ என்னையோடையர் போலோ இன்னம்பரீஷனரே மறியொரு கையர் போலோ மாதுமையுடையர் போலோ பரிதலை பிறவி நீக்கி பணி கொள்ளவலர் போலோ செறிவுடை அங்கமலை சேர்த்திரு ஒருவர் போலோ எரி புனர்ச்சடையர் போலோ இந்நம்பரிசனரே விடமலி கண்டர் போலும் வேள்வியை அழிப்பர் போலோ கடவுனல் விடையர் போலோ காலனை காய்வர் போலோ படமலியறவர் பாய் புலி தோலர் போலோ இடர் களைந்தருள்வர் போலோ இன்னம்பரீஷனாரே அள்ளி மலர் கொன்றை துன்றும் அவ்வீர் அவ்வீர்ஷடையுடையர் போலு களிமயிர்ச்சாயலோடு காமனை விழிப்பர் போலு வெள்ளி வளருவர் போலு வெண்பொடி எணிவர் போலு எளியவர் அடியர்கென்றோ இன்னம்பரீஷனரே கணையமர் சிலையர் போலோ கரியுரியுடையர் போலோ துணையமர் பெண்ணர் போலோ தூமணி குன்றர் போலோ அணையுடை அடியர் கூடி அன்புடு மலர்கள் தூபூ இணையடி உடையர் போலு இன்னம்பரீசனரே பொறுப்பமர் புயத்தர் போலோ புனலணி சடையர் போலோ மறுபிளவாமை தாங்கு மார்பில் வெண்ணூலர் போலோ ஒரு திரமூர்த்தி போலோ உணர்விலார் புறங்கள் மூன்றோ திடு சிலையர் போலோ இன்னம் வரிசனரே கடிடம் உடையர் போலோ கடி குரல் விழியர் போலோ வேடுருவுடையர் போலும் வெண்மதி கொழுதர் போலும் கோடலர் வன்னி தும்பை கொக்கிர கலந்த கொன்றை ஏடவர் சடையர் போலும் இன்னம்பரீசனரே காரிடே விடத்தையுண்ட கண்டரன் தோழர் போலோ நீருடையுருவர் போலும் நினைப்பினை அறியர் போலும் பாருடை தலை கையேந்தி பலி திரிந்துண்பர் போலோ ஏருடை கொடியர் போலோ இன்னம்பரீசனரே தெழு இலங்கை கோனை அருவரை அடற்பர் போலு பார்த்தனோடமர் போருது படை கொடுத்தருள்வர் போலோ தீர்த்தமாங்கங்கை தன்னை திருச்சடை வைப்பர் போலும் ஏத்த ஏழுலகும் வைத்தார் இந்நம்பர் ஈசனாரே சுவாமி எழுத்தறிவித்த ஈஸ்வரர் அம்பாள் கொந்தார் பூங்குழல் அம்மை திருச்சிற்றம்பலம்